الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون ولقد فتنا الذين من قبلهم فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகர தன்னுடையவனுமாக இல்லாமல் அல்லாவுடைய புகழ் அனைத்து முறைக்காகட்டும் அலமதுல்லா மக்களுக்கு வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சகாபாக்கள் தாவரங்கள் தமௌத்தா வினைகள் இன்னும் தியானத்தினால் வரைக்கும் மன்னவர்களுடைய தீரை பின்பற்றக்கூடிய முன்னினால் முஸ்லிமான அத்துறை ஆண்கள் பெண்கள் மீது சலாத்தும் சலாமும் சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் பொருளையே அஞ்சி பயந்து நடந்து கொள்வார் குறிப்பாக நாம் தனிமையில் இருக்கும் பொழுது நம்மை பார்க்க விசாரிக்க நம்முடைய தாழ்வுகளை கண்டுகொள்ள என்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒருவனை பார்க்கிறான் அவனதை பார்வையிலிருந்து என்னால் ஒளிய மறைய தப்ப முடியாத சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுமாறு செல்லம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன் அன்பிற்குரிய அல்லாம நல்லடியார்களே கனவான்களே பெரியவர்களே வாலிபர்களே சகோதரர்களே அல்லாஹுக்காரா புனிதமான தீனுள் விசாரத்தை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்தியிருக்கிறார் உலகத்திலுள்ள அத்தனை கோடி மக்களிலும் அல்லாஹுவை ஏற்று அவரை நம்பிய கலிமா சொன்ன ஈமா கொண்ட நாம் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் எந்த ரப்பை அல்லாமா என்று கேட்டிருக்கிறோமோ எந்த ரப்பை நம்பியிருக்கிறோமோ அவர்தான் உலகத்தினுடைய சொந்தக்காரர் வானம் பூமி அதனுடைய ஆட்சிகள் உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளுடைய சொந்தக்காரன் அந்த அல்லாஹ் அவர் நாடியவாறு இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் يفعل ما يشاء ويحكم ما يريد ما شاء الله كان وما لم يشاء لم يكن அவன் நாடிய முடிவுகளை எடுக்கிறான் அவன் நாடியதை செய்கிறான் யஹ்லுக்குமா யஷா அவன் நாடியதை படைக்கிறான் அவன் நாடியதை நாடியவாறு நாடியவாறு செய்து கொண்டிருக்கிறான் அவன் நாடியது மட்டும்தான் உலகத்திலே நடக்கும் அவர்களே நாடவில்லையோ அந்த உலகத்தில் நடக்கிற நடக்காது என்றெல்லாம் குரானுடைய சில வசனங்களின் மூலமாக அல்லா நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த அம்மா ஆலமே அவன் உலகத்திலும் மறுமையிலும் எதை செய்தாலும் அவனிடத்தில் யாரும் எதையும் கேட்க முடியாது அவனிடத்திலே தட்டி கேட்க முடியாது ஆனால் மனிதர்களாகிய நாம் எதை செய்தாலும் அல்லா நம்மிடத்திலே விசாரிப்பார் மனிதர்கள் எதை செய்துவிட்டாலும் அவர்களால் தப்ப முடியாது அல்லாஹால் அவர்களை விசாரிப்பார் அல்லாஹ் எப்பில் இமைஷா வயதிருமைஷா நாடியவர்களை மன்னிப்பான் நாடியவர்களை கண்டிப்பான் யாரும் அவரிடத்திலே கேட்க முடியாது உலகத்திலே நாடியவர்களுக்கு கொடுப்பான் நாடியவர்களுக்கு பதிப்பான் நாடியவர்களை உயர்த்துவான் நாடியவர்களை தாழ்த்துவான் அவர்களிடத்திலே யாரும் கேட்க முடியாது இப்படி விசாலமான ஒரு ஆட்சியை அல்லா செய்து கொண்டிருக்கிறார் இந்த அல்லாவை அப்பா ஏற்றவர்கள் தான் நாம் கண்ணியமான அல்லாமன் நகரியார்களே இந்த உலகத்தின் நடைமுறையை அல்லாஹ் சோதனைகளோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோதனைகள் பிரச்சனைகள் முசீபத்துகள் பலாய்கள் அது மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் என்ற நியதியை அல்லா உருவாக்கி இருக்கிறார் அதனால்தான் சுவாமி நாம் பசியை கொடுப்போம் பட்டினியை கொடுப்போம் உயரத்தை கொடுப்போம் அறிவை கொடுப்போம் பொருளாதார வீழ்ச்சியை கொடுப்போம் நோயை கொடுப்போம் இப்படி பல சோதனைகளை கொடுப்போம் இது பொறுத்திருப்பவர்களுக்கு நலவுகள் கிடைக்கும் சுவனம் கிடைக்கும் என்று நல்ல செய்தியை சொல்வது என்பதாக அல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார் நல்லதை கொண்டு உங்களை சோதிப்போம் கெட்டதை கொண்டு உங்களை சோதிப்போம் பணம் இருப்பது ஒரு சோதனை அது இல்லாமல் இருப்பது மற்றொரு சோதனை அது இருப்பது ஒரு சோதனை அது இல்லாமல் இருப்பது மற்றொரு சோதனை இப்படி அல்லா நல்லதை கொடுத்தும் சோதிப்பான் மனதுக்கு பாவமானவைகளை கொடுத்து வந்தால் சோதிப்பான் இப்படி உலகத்தில் ஒரு நிலையை அந்த அளவிலாளனை வைத்திருக்கிறான் இதுவே நம்முடைய நனவுகள் நம்முடைய பாவமன்னிப்பு நம்முடைய அந்தத்துறை உயர்வு நம்முடைய கண்ணியம் நமக்கு சுவர்க்கம் என்றெல்லாம் இதனுடைய பின்னணியிலே வாக்களிக்கப்பட்டிருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ஏன் அந்த அடியார்களை சோதிக்கிறார் அடியார்களுக்கு எப்பொழுது சோதனை உண்டாகும் சோதனை வருவதற்குரிய காரணங்கள் என்ன பல காரணங்கள் இருக்கின்றன அதில் குறிப்பாக இரண்டு விடயங்களை நாம் ஆய்வு செய்வோம் சகோதர அடியார்களே முதலாவது சோதனை வருவதற்குரிய காரணம் தான் வேதம் போது தீன் மலர்வது நல்லவர்கள் ஒரு பக்கம் கூடிக்கொண்டு கொண்டு போவது இப்பொழுது இதை பார்க்கின்ற முஸ்லிம் அல்லாத சமூகம் இது அவர்களுக்கு பெரிய ஒரு பயமாக அச்சுறுத்தலாக இது ஒரு பொறாமையை குரோதத்தை உண்டாக்கக்கூடிய செயலாக மாறிவிடும் தாடியை கூடுதி தொப்பி கூடுதி தொகையாளர் கூட்டாக மசிதிகள் செழிப்பாகுது அமர்ந்த விவாதத்தினர் கூடிக்கொள் போகுது பர்தாக்கள் அபாயங்கள் கூடுது அச்சும்ரா அதிகமாக போறாங்க முஸ்லீம்கள் நல்லா இருக்கிறாங்க மார்க்க விழுமியங்களை திருத்த உண்டாகவே இப்ப எங்களை விரோதிகமாக மாறிவிட்டார்கள் சகோதரர்களை பெரியார்களே அதற்கு சூழ்நாகி சந்தமாக அழைவு அவர்கள் பிறந்து வாழ்ந்த வளர்ந்த நுபுவன் கிடைத்த பூமி அந்த மக்கமாக நுபுவன் கிடைக்கும் வரைக்கும் அன்பு சந்தமாக அலைவசர் நாற்பது ஆண்டுகளாக ராஜ மரியாதையோடு மக்கள் இருந்தார் எங்களை பாருங்க சொன்னா ராஜ இஸ்லாமிய முஸ்லிம்களை பார்க்கல சகாதியோட பேரில அதனால எல்லாம் நபிதான் எல்லாம் மகமசல்லா இருக்கிறவர்கள் தான் அது நபியின் அஸ்வாதிகள் தீர்ப்பதற்கு தான் ஆதரவு சொல்லுபவர் தான் பிரச்சனையை தீர்ப்பு வைக்கிறவர் தான் மக்களுடைய பொருள்களை அடமானமாக வைத்துக் கொள்ளுபவர் தான் எல்லா நலவழக்கங்களை பங்கு கொள்ளுபவர் தான் அந்த முஸ்லிம் அல்லாத whoa இந்த காட்சி ஊர்களிலே பரவலாக தெளிவாக தெரிய வருகிறது இது அவர்களுக்கு அச்சுறுத்தல் கண்ணியமானவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் இந்த நேரத்தில் அம்மா நம்மிடம் என்ன எதிர்பார்க்கலாம் அம்மா எதிர்பார்க்கிறது நம்முடைய சபாக்கை நம்முடைய உறுதியை நம்முடைய பொறுமையை அவங்க எதிர்பார்க்கிறார் இந்த மனசாமியில் அம்மா பொறுமையாளர்களோடு இருக்கிறார் பலமும் அண்ணமாக அல்லா தகுவமுள்ளவர்களோடு இருக்கிறார் அல்லா நல்லவர்களை பொறுப்பெடுக்கிறார் அப்பனாலேயான மூமிங்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை என்கிறார் அப்படித்தான் நாம் மூமிங்களை பாதுகாப்போம் என்கிறார் இதெல்லாம் குரானின் மூலமாக அல்லா நம்முடைய பொறுமைக்கும் தக்குவாவுக்கும் வீணுக்கும் நம்முடைய உறுதிக்கும் அவன் தரக்கூடிய வாக்குறுதி சகோதரர்கள் அல்லா இந்த உறுதியை தான் எதிர்பார்க்கிறார் கண்ணியமானவர்களே இந்த சோதனைகள் மூலமாக அந்த நம்முடைய ஈமானை சோதிக்கிறார் நம்முடைய தீயை சோதிக்கிறார் சோதனை வருகின்ற பகுதி யார் உறுதியாக இருக்கிறார்கள் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை அல்ல சோதிக்கிறார் நாம் ஈமா கொண்டு விட்டோம் என்பதனால் நாம் சோதிக்கப்பட மாட்டோம் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அல்லா கேட்கிறார் நாம் எல்லாம் முஸ்லீம்கள் நாம் எல்லாம் மோமிங்கள் அதனால் அல்ல என்ன சோதிக்க மாட்டான் எவ்வளவு சோதனை வரக்கூடாது என்று மக்கள் நினைக்கிறார்களா என்று அல்லா கேட்டுட்டு வலப்பது பத்தங்கள் நதியின் அமைப்பவரையும் பழைய அடமன் அல்லாஹ் நதியின பதப்பு வலைய அடமன் அல்லா சொல்றான் நாம் முன்னோர்களை போலிப்போம் அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து யார் ஈமானில் உண்மையானவர்கள் யார் பொய்யர்கள் என்பதனை அறிந்து கொண்டோ இதெல்லாம் கண்ணியமான சோதனைகளை பெரியார்கள் இது ஈமானுடைய ஒரு சோதனை ஈமானுடைய ஒரு எக்ஸாம் இது அவருடைய தீனுடைய ஒரு பரீட்சை நடக்கிறதே உண்மையாளர்கள் யார் நடித்தவர்கள் யார் போலியாளர்கள் யார் என்பதனை அல்லா பார்க்கிறார் அல்லா மாஸ்க் போல போகிறார் நம்முடைய உறுதியை எல்லாம் முடிவு செய்ய போகிறான் நமக்கு சுவர்க்கத்தை எல்லாம் முடிவு செய்ய போகிறான் நாம் ஈனம் உள்ளவர்கள் அடையாளப்படுத்த போகிறான் அதற்குத்தான் இந்த சோதனை ஆனால் இன்று சில குரல்கள் உயர்வதை நாம் பார்க்கிறோம் சில பகுதிகளிலிருந்து சில சத்தங்கள் வருவதை பார்க்கிறோம் நாட்டில சோதனை நாட்டில பிரச்சனை நாட்டில பதற்றம் அதனால நாங்கள் கொஞ்சம் அமைதியாகும் என்ன அமைதி தெரியுமா கொஞ்சம் தொப்பிகளை கலக்குவோம் தாடிகளை கொஞ்சம் குறைச்சுக்கோவோம் ஜுப்பாக்களை கொஞ்சம் மாற்றுவோம் பர்தாக்களை கொஞ்சம் இல்லாமாக்குவோம் அபாயங்களை கொஞ்சம் கலக்குவோம் பள்ளிக்கு போற மாற்றம் கொஞ்சம் குறைச்சுக்கொள்வோம் முஸ்லிம் மாதிரி மாற்றத்தை கொஞ்சம் மறைச்சுக்கொள்வோம் முஸ்லிமின் அடையாளத்தை வெளியே மாற்றாம இருப்போம் என்ற ஒரு கேவலமான கோழைகள் சத்தமிடுவதை நாம் கேட்கிறோம் கனிமான சகோதரர்களே பெரியார்களே அல்லா நம்முடைய ஈவானை நம்முடைய வீணை அல்லா நம்முடைய இஸ்லாத்தை சோதிப்பதற்கு அல்லா தன் நிகழ்வை உருவாக்குகிறார் இதுவே நாம் நம்முடைய தீனை அமலை விவாதத்தை குறைத்து நாம் கையாகி அல்லாவுக்கு முன்னால் பொய்யர்களாக ஆகுவதா அருமையானவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நான் கேட்கிறேன் இப்படி மாணவர்கள் வாழத்தான வேண்டும் எவ்வளவு ஈவான குறைச்சி ஈமான துண்டு கொடுத்து அவங்கள பங்கு போட்டு தீன் அனுசரம் வழங்கி அனுசரணை வழங்கி இஸ்லாத்தை வளர்ச்சி அந்த வேளாளர்களை இல்லாமலாக்கி இந்த கோழைகளாக இந்த உலகத்துல வாழத்தான் வேண்டும் அன்புக்குரியவர்களே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வாழ்ந்தால் முஸ்லிம்களாக வாழ்வோம் மரணித்தால் முஸ்லிம்களாக மரணிப்போம் பலா சமூகத்துன் இல்லா வாழ்த்தும் முஸ்லிமோன் அல்ல நம்மிடத்தில் சொல்லுகிறான் அதுதான் எப்படி வாழுங்க மௌத்தாக நேர முஸ்லிமாக ஒரே உயிர் அது எப்படியும் போகும் ஆனால் அந்த உயிர் போகட்டும் நான் முஸ்லிமாக இருக்கின்ற நான் நாம் ஈமானாக நான் நிலையிலே நாம் தீர்தாரிகளாக இருக்கின்ற நிலையிலே நாம் எல்லாரை பயந்தவர்களாக இருக்கின்ற நிலையிலே இஸ்லாத்திற்காக நாம் பொறுத்திருந்து போராட அந்த உயிர் போகட்டும் அல்லா நம்முடைய ஆகலத்தை சந்தோஷப்படுத்துவான் எப்படி வளர்ந்த இஸ்லாம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருந்தால் உஸ்மான் ரதியத்தான் அவர்கள் கொலை செய்யப்பட இருக்கிறார்கள் வீட்டை பல்லாயிரக்கணக்கானவர்கள் முற்றுகையிட்டு வீட்டுக்குள்ளே அந்த பாளையர்கள் நுழைந்து அநியாயக்காரர்கள் நுழைந்து கொலை செய்வதற்கு முற்பட்டு முன்பட்டு விடுகிறார்கள் தன்னுடைய மனைவி ஓடோடு வந்து தன்னுடைய முடியால் உஸ்மான் கொண்டையா உஸ்மான் ரதியல்லான் அவர்களை மறைக்கிறார்கள் உஸ்மான் ரதியல்லான் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒருவன் கொல்லப்படுவதற்காக பார்க்க கூடாதவர்கள் இந்த அந்நிய ஆண்கள் உன்னை பார்த்து விடுவதை நான் விரும்பவில்லை நீ என்னை பாதுகாக்க வேண்டாம் உள்ளே சென்று விடுங்கள் தன்னுடைய மனைவியை வீட்டுக்குள் அனுப்பிவிடுகிறார்கள் என்னை பாதுகாக்க ஒரு பெண் நீ வந்திருக்கிறாய் ஆயிரக்கணக்கான ஆண்கள் உன்னை கண்டுவிடக் கூடாது நானொருவர் கொல்லப்படுவதற்காக உன்னுடைய முகத்தை மகவில்லாத ஆண்கள் பார்க்க நான் விரும்ப பங்கு வைக்க மாட்டேன் அல்லாவும் நிறைவே இணை வைக்க மாட்டேன் இஸ்லாத்தை விட்டு பார்க்க மாட்டேன் என்று வாழ்ந்தவர்கள் அந்த சமாபாக்கள் மனைவி ஆசியா அலியல்லாவும் அண்ணா அந்த அரசனுடைய கோட்டையிலே வாழ்ந்தவர்கள் அரசனுடைய கோட்டையில வாழ்ந்தவர்கள் ஆனால் ஒரு தீர்மானம் இல்லை வீதிலே உறுதி இல்லை அல்லாவுடைய நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணாக வாழ்ந்தே அந்த தன்னுடைய கணவன் அந்த அரசனுக்கு எதிராக நின்று இந்த அந்நியாயக்காரர்கள் பாதுகாத்தையாவா எனக்கு இந்த உலகம் வேண்டாம் அவனுடைய அரண்மனையும் தேவையில்ல எனக்கு சொல்றதுக்கு ஒரு வீட்டத்தாராவது அல்லாமிடத்திலிருந்து வாக்கேட்டு மௌத்தா முன்னால அந்த சூழ மாதிரியும் கண்டு சாதித்த அந்த பெண் இவர்களை எவ்வளவு நான் மோசமானவர்களா ஏன் நம்முடைய ஈமானை விட்டுக் கொடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவே அம்மா நம்முடைய பொறுமையை எதிர்பார்க்கிறார் நம்முடைய உறுதியை எதிர்பார்க்கிறார் உண்மையாளர்கள் யார் நடித்தவர்கள் யார் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக சில சோதனைகளை ஏற்படுத்தும் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இரண்டாவது சோதனை ஏற்படுவதற்குரிய காரணம் சோதனை ஏற்படுவதற்குரிய வட்ட காரணம் தான் பாவங்கள் அதிகரிப்பது ஒரு பக்கத்தாலே நல்லவர்கள் உருவாகுறாங்க இன்னொரு பக்கத்தால பாவங்களை மூடிக்கொண்டு போகுது சகாபாக்கள் இருக்கின்ற ஒரு சபையில நபியலை சலாத்து வசலாம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது யார் சொல்லலாம் நல்லவர்கள் இருக்கின்ற பொழுது நாம் அழிந்து விடுவோமா நாம் அழிக்கப்பட்டு விடுவோமா என்று நபியவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது சொல்லலாம் அலைவசனம் சொன்னாங்க நாம் இதா கபல் ஆம் பாவங்கள் கூடிவிட்டால் அநியாயங்கள் அனாச்சாரங்கள் அட்டகாசங்கள் அக்கிரமங்கள் வீரர் அன்பன் இல்லாத செயல்கள் அல்லாவுக்கு இல்லாத செயல்கள் கூடிவிட்டால் உங்களுக்கு அறிவு உண்டாகும் உங்களுக்கு சோதனை உண்டாகும் நீங்களும் அளிக்கப்படுவீர்கள் சொத்துகளும் அளிக்கப்படும் என்ற கருத்தை அதற்கு சூழ்வா சொல்லப்பாகும் அலைவோ செல்லும் அவர்கள் சாவாக்களுக்கு தெளிவுபடுத்திய அந்த உண்மையை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஏதோ மூத்தவர்கள் அல்லது ஒரு குடும்பத்திலே ஓடிடுவார் ஒரு ஊரிலே சிலர் அமல்களோடு விவாதத்துகளோடு தாக்கத்தோடு துவாவோடு வணக்க வழிபாடுகளோடு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கத்தக்கன இன்னும் ஒரு புகத்தால இன்னும் ஒரு பகுதியின பாவங்கள் தலைவியில் தாழ்ந்திருந்த ஒரு நிலைமை அநியாயங்கள் கூடிய ஒரு வீட்டு சூழல்கள் மோசமாகி நாளை நரகத்துடைய சூழல்களாக வந்தது காலம் பகிரங்கமாக பாவங்கள் நடைபெறுகின்றேன் தைரியமாக பாவங்களை செய்கின்றேன் பயங்கரமாக பகிரங்கமாக பாவங்களை செய்கின்ற ஒரு பயங்கரமான காலத்திலே நாம் வாழ்கிறோம் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே இதனுடைய நினைவை நாம் பார்க்கிறோம் இதனுடைய நினைவு பாவங்கள் கொள்ளாது அல்லா அதற்குரிய விஷயத்தை சோதனை உண்டாக்குவார் அசாபக்கும் முசீபத்தின் பதிமா கசபத்தை நீக்கும் நான் தெளிவாக சொல்லுவேன் உங்களுக்கு வாழ்க்கையில சோதனையா உங்களுக்கு முசீபத்தா உங்களுக்கு பிரச்சனையா உங்களுடைய தவறுகளால் நீங்கள் தேடிக்கொண்டவைகளுடைய நினைவு தானே அது நீங்க செஞ்சது நீங்க சம்பாதித்த அதுதான் பாவமாக வரையிலே சொல்லு அன்புக்கு எல்லாமே நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே தண்டனைகளை சொல்லி பயமுறுத்துவதல்ல படிப்பினை பெற வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் கண் பிடிக்க வேண்டிய தருணங்களே சோமா செய்ய வேண்டிய காலங்களே ஏன் இதை அவர்களை சோதிக்கிறோம் என்றால் அவர்கள் பாவத்திலிருந்து மீள வேண்டும் அல்லாவின் பக்கம் அவர்கள் நிறைந்து வர வேண்டும் சத்தமைப்பு செய்தால் போட்டி போட்டுக் கொண்ட அமல்களை செய்ய வேண்டும் இதெல்லாம் அவனை எதிர்பார்ப்பு சகோதரர்களே சோதனை பிரச்சனை நாட்டில பதக்கமில்லை நாள தொட்டிய கலக்கல்ல தாடிய வழக்கில் அல்ல நாங்க எங்களை நாங்க அவங்கள போல ஆக்கிக்கோங்க இல்ல அப்படி இருந்தா வாழையிடும் அவங்க மாதிரி வாழ்ந்தா வாழையிடும் ولن தருவா عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم குரான் அல்லாஹ் சொல்றான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யகூதிகளும் நஸ்ரானிகளும் நீங்க அவங்கள போல ஆகும் வரைக்கும் உங்களை விடவே மாட்டான் அவங்கள கடைசி விருப்பம் என்னன்னு என்னன்னா நீங்க அவங்கள மாதிரி ஆகணும் அந்த காலத்துல அவருடைய திருத்தவரை அது நாங்க அவங்கள போல ஆகணும் அவங்கள கல்ச்சருக்கு வரணும் அவங்கள கலாச்சாரத்தை பின்பற்றணும் அப்பதான் எங்களை சுப்பிடுவாங்க அலுவலகத்து மேல கிண்டி கொண்டுதான் இருப்பாங்க எங்களை நோண்டி கொண்டுதான் இருப்பாங்க எங்களை குழப்பி கொண்டுதான் இருப்பாங்க அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய போக்குல இந்த உலகத்துல இப்பயாவது நாம் வாழ எல்லாம் அந்த யூத கிறிஸ்தவ அந்த கொள்கை இருக்கிறோம் அவர்களும் முஸ்லிம்களை சும்மா உடனாட்டாங்க அவங்கள போல நாம் ஆகும் வரைக்கும் ஆணி தோக்க வேணுமா ஆணி அல்லாஹிடத்துல பயிராக இருக்கா அவர்களை போல ஆணி அந்த பாவத்தோட நாம் துலகத்துல வாழட்டுமா கண்ணியமானவர்களே சகோதரர்களே பெரியார்களே எனவே நாம் வாழ வேண்டும் இஸ்லாத்தில் இருக்கிறேன் எங்களை தீன குறைக்கிறது அமல குறைக்கிறது எங்களை உடுப்ப மாற்றுறது இல்லை நாம் செய்யணும் நாங்க செய்யணும் பாவத்தை குறைக்கணும் பாவத்தை இல்லாமக்கணும் பாவத்துக்கு தௌபா செய்யணும் தொழுகையை இல்லாத ஏராளமானவர்கள் ஊர்ல நடமாறத்தை நாங்க பார்க்கிறோம் இவ்வளவு பிரச்சனை வந்து இன்னும் தொழுகை இல்லை சுபகாரங்களா ஆனா சமூகத்தை பத்தி கவலை ஊரை பத்தி கவலை முஸ்லீம்களை பத்தி கவலை இதுக்கு நாம சொல்ற முதல்ல நன்மை ரெண்டு அன்புக்குரியவர்களே இவங்க யாரும் முஸ்லீம்களை பற்றி கவலைப்பட தொடரை இல்லாதவங்களோட இஸ்லாம் வெளியே போட்டிருக்கிறது இப்ப இவங்க இஸ்லாத்தை பற்றி கவலைப்பட்டு முஸ்லீம்களுக்காக தொடர்பு படுத்துவங்க யாரு கண்ணியமானவர்களே எங்களை இந்த நிலையை நாம மாற்றிக்கொள்ளணும் எவ்வளவு பெரிய ஒரு பாவம் ஒரு முஸ்லீமத்து தருத்திரியம் ஆகப்பெரிய சுனாமி தொழுகை இல்லாமல் இருக்கிறது வீட்டுக்குள்ள தொழுகை இல்லை வாலிபர்கள் தொழுகை இல்லை வியாபாரிகள் தொழுகை இல்லை முதலாளி மாற்ற தொழுகை இல்லை தனக்கு கீழுள்ளவர்களுக்கு பல நேரம் கொடுக்கிறது இப்படி சம்பாதிக்கின்ற பணம் மிஞ்சுமா இந்த பணத்தால கோட்டை கட்டி அந்த கோட்டை நினைக்குமா இந்த இப்படி பணத்தை சம்பாதிச்சு ரெண்டு மூணு லட்சத்தை செலவழிச்சு ஒரு கல்யாணம் செய்ய மக்கள் முப்பது லட்சம் எஸ்டிமேட் முப்பது லட்சம் செலவு எவ்வளவு வீட்டில் ஹலாமா சம்பாதிக்கிற பணம் ஹலாலா சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் சேர்த்து ஏராளமான வீட்டில் சாதாரண வாகனத்துல வாகனம் பாதி தேவை ஆனா காப்பணம் என்பதற்காக ஆயிரம் பரவான வாகனங்கள் ஹலாத்தோடு சம்பந்தப்பட்டது அதிகமான ஹவாத்தோட வட்டியோட சம்பந்தப்பட்டது மெஹந்தி மனுஷனா மலத்தோண்டி சாப்பாடம் இருபது லட்சம் செலவு இருபது லட்சம் உடுப்புக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஸ்டேஜுக்கு இருபது லட்சம் கோலுக்கு அது ஐம்பது லட்சத்திலிருந்து கோடிக்கணக்கு தாண்டினி கண்ணியமான சகோதரர்களை செய்யாது எத்தனையோ ஏழை குமரிகள் தண்ணீர் வடிக்க இவரை அந்த வீட்டிலே சில மிளக்கிற நேரம் அல்லாவுடைய அரிசி தாங்கலாம் கேட்கிறேன் ஏதோ அநியாயங்கள் ஏதோ அனாச்சாரங்கள் ஏதோ பாவங்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல பார்த்த ஏமாற்றம் மோசடி அளவு மேல மோசடி கலப்படம் பொய் பொய் சத்தியம் என்ன செய்ய இதோட இதை மாதிரி கொலை செய்யாம பெரிய பெரிய அன்பல் அடிக்காம இதைத்தாரி செட்டி இருக்கிறான் என்று உமா அப்ப வேற பேரும் பேசுறாங்க இதை கண்டு நாம நிம்மதி அடையோம் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ஒவ்வொரு பாவத்தையும் சொல்றது அல்ல சொல்லி காட்டி நாங்க இதை யாரையும் குறை சொல்றது அல்ல இன்றைக்கு சமூகம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது பாவங்கள் கூடி இன்றைக்கு அதை சோழ மலைகளாக கொட்டி கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவுகளை நாம் சம்பாதிக்கிறோம் பொறுப்பு உள்ளவங்க குடும்பத்துடைய பொறுப்புதாரிகள் நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அதனால என்ன சொல்றா இப்ப முதலாவது தீன் கூடிக்கொண்டு போறணும் தீன் கூடிக்கொண்டு போற அந்த தலைப்புல நாம பொறுமையாக இருக்கணும் பாவங்கள் கூடிக்கொண்டு போற தலைப்புல நாம சௌபா செய்யணும் நம்ம இஸ்துபா செய்யணும் நம்ம எல்லாம் இருக்கிற வந்தாடணும் எங்களை பாவங்களை விட்டுடணும் மறைமுகமான பாவங்களை விட்டுடணும் நல்லவர்களை போல நடிக்கலாம் சகோதரர்களே ஆனா மறைமான பாவங்கள் வாழ்க்கையில் தேவத்தை பணம் சேர்க்கும் இழிவை சேர்க்கும் பொருள்கள் அழிவை சேர்க்கும் அவன் தந்த பொருள் அவனுக்கு ஒரு முறை எடுத்திருக்கிறான் இதுல பல பேருக்கு பங்கு இருக்குது எத்தனை பேர் சரியா தக்கா கொடுக்குறாங்க எவ்வளவு பேர் சரியா பதக்காக்களை தான தர்மங்களை கொடுக்குறாங்க அஞ்சு ஏராளமான அங்க அப்படி அதை பொருளை வளர்க்கும் பாதுகாக்கும் பக்தி பொருள்களை அழிக்கும் என்றால் அழிச்சுதானா அது எந்த ரூபத்தில் அறிவாளர்கள் யாராலும் தெரியாது அல்லா இருப்பான் சத்தியமான அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய முரண்பட்ட ஒருவர் முஸ்லிம் தான் ஒரு வைராக்கியக்காரி சான்ஸ் ஒன்று கிடைத்தா சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தா உஸ்மான் ரதியல்லாமனுடைய கண்ணத்துல நான் அடிப்பேன் அவரோட எண்ணம் வச்சார் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தார் ஒரு புரட்சியாளர்கள் கிளர்ச்சியாளர்கள் ஒருவர் ஒரு நாள் முகமது ஒரு சீரிய ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காபாவை தவாப் கொண்டிருக்கிறார் ஒருவர் துவா கேட்கிறார் துவாப் செஞ்சு செஞ்சு அல்லாஹ் மக்களே ரமானோ அவனும் அந்த மக்களே யாராவது என்னை மன்னிச்சிருவாயாக ஆனாலும் நான் நினைக்கிறேன் என்னை மன்னிக்க மாட்டாய் என்று இவருக்கு ஆச்சரியம் என்னடா சாபாவர்களுடைய துவா கேட்கிறான் யாரும் என்னை மன்னி ஆனா நான் நினைக்கிறேன் என்னை மன்னிக்க மாட்டாய் இவங்க கிட்ட கேட்டாங்க ஏன் இவரு துவா கேட்கிறார் அவர் சம்பவத்தை சொன்னார் நான் உஸ்மான் அடிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அடிக்கவே நமக்கு அல்லாத்துல ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டிருந்தேன் காலங்கள் கலந்தன உஸ்மான் ரவியல்லா அவர்கள் கொலை செய்யப்பட்டு வீட்டிலே அவருடைய ஜனாதா மதினால வைக்கப்பட்டிருந்த கேள்வி என கிடைச்சது அந்த செய்தி கிடைச்சது இப்ப நான் போனேன் அவங்களுடைய ஜனாதா வைக்கப்பட்ட வீட்டுக்கு எல்லாரும் போறாங்க சொல்லுவாங்க மையத்தை மட்டும் எடுத்து கப்பன முகத்தை துறந்து என்னுடைய இந்த கையால் அடித்தான் அந்த மையத்து போராடி என்னுடைய கை அப்படியே சூறையாக சொத்தியாக மாறியது இந்த வரலாறு சொல்றவர் சொல்றாரு அது பிதாயா வண்டிமா என்ற கிதாபுல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு சொல்றாரு அவன் மௌத்தாம் வரைக்கும் நான் அவனை கண்டு அவனுடைய அந்த அடித்த கை ஒரு காய்ந்த சின்ன கம்பு குச்சியை போல அவனுடைய கை இருந்ததே இதை நான் கண்டு அந்த ரிவாயத்தை அந்த வரலாறு சொல்லக்கூடிய ஒரு சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன்டா அல்லாஹுடைய மாளிகை உஸ்மான் ரஜிதான் அவர்களை விட கண்ணியமானதா என்னோட குரமான் உஸ்மான் ரஜிதான் அவர்களை விட கண்ணியமானதா சகோதரர்களே பெரியார்களே குரமானை எடுத்த கிழித்த விரித்த துப்பிய சிறுநீர் கழித்த பள்ளிகளை உடைத்து அதை நாசமாக்கிய எவித்த pero Marta துவாவுக்கு பதில் ஏற்றிருக்கிறேன் எங்களை துவா ஏற்றுக்கொள்ள கல்லா வேற யாருக்கு துவா ஏற்றுக்கொள்ள போறான் அநியாயம் செய்யப்படுகிறோம் சோதிக்கப்படுகிறோம் என்றால் எங்களுடைய துவாவுக்கு பொறுமை இருக்கிற சகோதரர்களே அதனால வீட்டுக்குள்ளே சூழல் மாறணும் வீட்டுக்குள்ள பாவங்கள் இல்லாம போகணும் சூழலுக்கு நூ போதணும் திணறிக் கொண்டிருக்கிறாங்க சாப்பிட இல்லாமல் இருக்கிறாங்க அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறாங்க யார் யார் எங்கன்னு தெரியாம இருக்கிறாங்க வாழ்ந்த இது போல நாங்க என்ன செய்யற சிந்தனையோட இருக்கிறாங்க இவர்களுக்கு உதவி செய்ய நாம் முன்வரும் பொழுது அல்லா நம்முடைய பல பரப்புரைகளை பாதுகாப்பார் சொத்துக்களை பாதுகாப்பார் அவர்களுக்கு துவா செய்வோம் நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம் அல்லாஹிடத்துல மன்றாடுவோம் சகோதரர்கள் பெரியார்களே ஆகப்பெரிய வழி துவா ஆகப்பெரிய வழி விவாதம் தொழுகை மூலமாக சுஜூர்களின் மூலமாக துவாக்களின் மூலமாக அல்லாவை சந்தோஷப்படுத்துவோம் பகிரங்கமான பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்போம் அநியாயத்திலிருந்து நாம் தௌபா செய்வோம் அனாச்சாரத்திலிருந்து நம்மை விடுவிப்போம் மது சூது குட்டி போதைகளிலிருந்து நம் சமூகத்தை பாதுகாப்போம் அல்லாவுக்குரியவர்களாக வாழோம் அல்லா நம்மோடு எப்பொழுதும் இருப்பான் இப்படிப்பட்ட நல்லவர்களாக வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருவானாக ரப்பெருமானி நம்முடைய பாவ மன்னிப்பாயாக குற்றங்களை மன்னிப்பாயாக கிடைக்கிற பொருட்களுவாயாக இறக்க உள்ளவர்கள் யாருவா நாம் அநியாயக்காரர்கள் யாருவா நாம் பாவம் செய்தவர்கள் யாருவா நம்முடைய அடியார்கள் யாருவா நம் விலகினவர்கள் யாருவா எம்மை சோதித்து விடாது யாருவா அநியாயக்காரர்களை நமக்கு எதிராக காத்து விடாது யாருவா நம்மை மன்னித்து இரக்கம் காட்டி நம்மை பாதுகாப்பதாக முஸ்லிம்களை பாதுகாப்பதாக உடமைகளை உயிர்களை பாதுகாப்பதாக மசிதிகளை மனுஷர்களை பாதுகாப்பதாக கடைகளை வீடுகளை வியாபாரஸ்தர்களை பாதுகாப்பாயாக முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாயாக இறந்தவர்களுக்கு அதை விட நல்லதை தீர்ப்பு கொடுப்பாயாக நாட்டில் அமைதியான சூழலை உண்டாக்குவாயாக யார சுபீதமான உணர்வை உருவாக்குவாயாக யார தீயை பயத்தை அச்சத்தை திருக்கத்தை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக இந்த ஊரை பாதுகாப்பாயாக ஊர்புற புத்தகத்தை செய்வாயாக ஊர்மக்கள் வாழ்க்கையில கைகளை வழக்கு உண்டாக்குவாயாக ஆபத்திலும் பெருமைக்கும் பாதுகாப்பாயாக துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக